الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين والنصيحه او كما قال عليه الصلاه والسلام لو الله بفعل يتمنعه فهو الله الله سبحانه وتعالى

මෙලොවේ උමනාකාර ජීවිතයක් ජීවත් වෙන පරිදි අල්ලාහ් අනතර දෙන්නේද නබි උතුමා සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමා ජීවත් වෙන්නේ එවන් ශ්‍රේෂ්ඨම ජීවිතයක් ජීවත් වෙන පරිදි උමනාකාර ජීවිතයක් ජීවත් වූ භයානක නිරේධයන් සිදු වේද උමනාකාර ජීවිතයක් ජීවත් වෙන එපා ක්‍රියාවකට මග පෙන්වා දී වෙන්නේද එවන් ආකාරයක ජීවිතයේ අවබෝධනය කරගනී ඇති ජීවන පරිදීමේ මහානද දෙවන ඔබලා අතර සම්මාව සම්බන්ධව නැතිලා ඔබේ දේවගන්නේ මදාවට ඉස්ලාමයේ අවබෝධයේ පොදුවේ අපි සියලු දෙනාටම පිළිනා වූ හරයක් එනම් සත්‍යයක් තමයි ඉස්ලාම් ආගම දෙතුන් වාදයක් මුස්ලිම් වරුන්ට උගන්වා දෙනවාද නැද්ද? සැපරේ කියන මාතෘකාව ඉස්ලාම් ආගම තුළ තිබෙනවා. එනම් ලෝකයේ ජීවත් වෙනා වූ අනිත් පුද්ගලයන්ගේ වෙනස්ව ජීවත් වෙන්න ඕනේ අපි වෙනස්වම මාර්ගයක් අපි වෙනස්ව ප්‍රෝත්සාහයක් අපි වෙනස්ව සමාජයක් අපි අතර සමරේකම් ඒ කියන්නේ බෙදුම්මාන තිබෙනවා කියා උගන්වාදී තිබෙනවා. ඇතෙන්ම ඉස්ලාම් ආගම තුළ බෙදුම්මානයක් තිබෙන්නේ නැහැ. ඉස්ලාම් ආගම සෑම මිනිසෙකුම මානසික බැලන්සින් බලනා වූ ආගමක්. ඉස්ලාම් ආගම අපිට තමයි මිනිස්සු අනිත් අය මිනිස්සු නෙවෙයි කියලා උගන්වා දෙන්නේ. अपनी उनकी बेचेरा जीवाते योनि ऐसेरा जीवाते योनि उसे का मुश्किल होते हैं उसे का अभी जहलता की आदत होते हैं क्या इस्लाम वालों को केवल ईमान मान दी तो तो है नम मैं उनका वादा आदत है इस्लाम वालों को आपका ईमान माने को यूज करते हैं बिनु वाले යුනිකර වෙනවා අපහට උගන්වාගෙන ඒ යුනිකරේ අපි කවර ඒ සූර්යයේ කන්දේ අපි කවර මැඩ ගන්නෝ පොදුවේ හැරෙම ආරයි පොදුවේ හැරෙම ඇඳුම් ගැලඳුම් අඳිනවා පොදුවේ මනුෂ්‍ය වර්ගයා කියන ඒ කොටාය ව්‍යාපාර වල නිරේ පොදුවේ ඒවලුන වල හදන සෑම දෙයකම අපි නමෝම එක ආකාරයක සමානයි. නමුත් ඉස්ලාම් ආගම උගන්වා දෙනා වූ සීලේකත්වය තමයි දුනිකත්වය තමයි ඔබ හැමෝම ආහාරයේ ආහාර ගන්නවා තමයි. නමුත් ඔබ ගන්න ආහාරය වෙනස් වෙනවා. ඒ කපන්න ඕනේ කොහොමද? ඒ හරම් හලාල් බලන්න ඕනේ කොහොමද? ගන්නවා දෙනවා. හැමෝමකදී අපි පවා ඇඳුම් පළඳුම් අදිනම තමයි. නමුත් ඉස්ලාමාගම තුළ මොනවාගේ ඇඳුමක් අදින්නේ? ඒ ඇඳුම ප්‍රමාණය කොහොමද? ඒ ඇඳුම කොහොමද දෙන්නේ කියලා කුලිතේ කප්පලා අවහත උගන්වා දෙනවා. ව්‍යාපාර කරනවල තමයි හැමෝම ආහාරය අයවල් අරින්න ව්‍යාපාරයේ නමුත් කුලියා සාමාන්‍ය විදුපාදයන්ගේ උදාහරණයේ ප්‍රීතිවාදය තමයි උදාහරණයේ එය අපි වහහා ගන්න ඕනේ. තුන්වෙනි තුරු දෙවෙනා වූ උපායස්ථානය මේ කාලේ තාක්ෂණයේ දිනුම් කාලය අපේ ඇමරිකාවයි පිටින් බැරි. ඇමරිකාවේ මුස්ලිම්කෝ ජීවත් ජීවත් වෙනවා. ඒ ලාමාව මුස්ලිම්කෝ ඉස්සරහ බැලුවගේ ජීවත් වෙන්නේ. ඒ අපි ඔවුන්ගේ ආශ්‍රය කරලා හොඳ නැත්තේ. ඒ අපි ඔවුන්ගේ ජීවිතය ජීවත් වෙන්න හොඳ නැද්ද කියලා අපි තුල යම් සත්‍යයක් තිබෙනවා. සංසාරයේ ඇත්තෙන්ම අපයිකොලොජිකලි ඒක මනෝවිද්‍යාත්මක පැත්තෙන් බැලුවා. ඒ කියන්නේ තවත් දිනෙක දුෂ්කර කරනවා. ඒකේ කතරක් වෙනාට ඇති. පොදුවේ. පොදුවේ පුත්කලේ තවත් පුත්කලේ වාහාරයේ ජීවත් වෙන්නේ නැහැ. ඌ උන්ගේ විනාශ අන්දමින් ජීවත් වෙන්න තමයි උත්සාහ කරන්නේ. ඒ අන්දමේ විස්තරවල මිනිසයන් විසින් උගන්වන පාඩමක් නෙවෙයි. මිනිසයන් විසින් සොයාගත් ආගමක් නෙවෙයි. මේ අල්ලාහ් විසින් පහළ කරපු ආගමක්. අපි අතරයි අනිත් සහෝදරයෝ අතරයි දෙනා වූ වෙනස මේ අල්ලාහ් විසින් පහළ කරන ලැබු අවසාන ආගම. මේ ජීවිතේ වස්තුවක් තිබෙනවා තමයි. අපිට අන් අය ආයෙත් යන්න බෑ. அல்லாவுடைய வசூலும் குரானே இல்லையவன் வளர்த்தவா அந்த யமூன் வளர் நம்பா அத்தா தத்தரியது இல்லதவும் குல் இன்ன முதல்வாய் ஊர் මනෝවිද්‍යාත්මක පැහැදිලි මම වගේ අරේ කෙනෙක් මගේ අදහස එනකා මම උඹට ඇහිලා මම කියන දේ වහන්නු අපේ ආයතනයේ කියන දේ වුණානෝයි අපේ සමාජයේ කියන දේ වුණානෝයි අපි ජීවත් වෙන ආකාරයට උන් ජීවත් වෙනෝයි කියන මේක මනුෂ්‍ය ස්වභාවයේ වේදාව ගුණාංගය අල්ලාහ් උදාරණය කරනවා හරි තුමාට කුල් නබී පාසාරා ඉන්න මුදවලායි මුවල් මුදා ධර්මාර්ගය කියන්නේ අල්ලා මහත් උගන්වා දෙනා වූ ධර්මාර්ගය විතරයි. ඒගොල්ලෝ ඉන්න යන්නේ ඒගොල්ලෝ විදිහේ මමත් ඒගොල්ලෝ වගේ මොකක් අදීනෝනේ අපිට දීපත් ඒ ඉල්ලා ඉස්ලාම ආවද නැහැ. අපිට අදීනෝන ප්‍රවේශයක් ගානීකේ තිබෙනවා. ඒ මන්දරේ තමයි අදීනෝන. ඒ වගේම ඉන්න දීන ඉන්දා වාහි ඉස්ලාම அவதான் ஆகவே அல்லாவின் ஆகம பார்த்தாலே முஸ்லீமும் அல்லா உதாரணம் முதல் மகாசியாக முஸ்லீம் சமாஜத்தில் அல்லா உதாரணம் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪದವಿ ಜೀವತ್ತೆ දෙන්න. ඒ වගේම මේ හීනේ කියන දේ අපිට වෙනස් කරන්න බෑ. අපිට ඕන කාලය අනුකූලව, අපිට ඕන රටට අනුකූලව. පපුවා කියන දේ ආගමික නීතිමාලාව ඒක වෙනස් වෙන්න ඉඩ කඩ තිබෙනවා. කාලයට පොහොසුකේට සමාජයේට උත්තරයාට උත්තරයාට වෙනස් කිරීමේ හැකියාව ආගමික නීති පද්ධතිය තුළ තිබුණා. ආගමේ අල්ලාහ් විසින් පහළ කරපු දේවල් වෙනස් කිරීමේ අයිතියක් අපහාස اليوم أكملت لكم دينكم الذي أولي ديني تنصوك إلى رواية الله يفقده القرآن وسلم إلى كيف අදාළ මතුරයි කියන්නේ ඔලෝනේ අපි හදලා ජීවත් වෙනවා කියන අවබෝධය තියෙනවා උදාහරණයක් වගේ ඒක කුසලයේව වෙන ලෝකයේම කියනවා මේ කුසලයා වගේ ජීවත් වුණොත් කොහොමද දැනගන්න කියලා 我准备来几了哇。 தான் அமைத்துக் கொள்வோமோ அதுல மட்டும்தான் இந்த உலக இதனாலே நந்தவாதிகளுக்கு ஏற்படும் இந்த உலகத்துல சந்தோஷமடைய மாட்டார்கள் எத்தேகளும் உடனெழுவார்கள் இவர்களே இப்படி வாழ்கிறார்கள் இவர்களே இப்படி இருக்கிறார்கள் இவர்களே சாப்பாடு இருக்கிறார்கள் இவர்களே கல்யாண வாழ்க்கையில்தான் இருக்கிறார்கள் இவர்களே சரியா உணர்ந்த அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் நல்லா பேசி முடிஞ்சு அதுவே அவர்கள் அந்த இழிவு பெறதற்கு பின்னாலே நாம் அவர்களை பின்பற்றுவோமே அவர்களை திருப்தி அடைவதற்காகவே அவங்களோட சந்தோஷம் முக்கியமே அவங்களோட உள்ள நொந்து கூடாதே அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட கூடாதே என்று சொல்லாமல் அவர்களோட போய் சரியெல்லாம் எழுதுகிறது மனிதனே நீ முக்கியமா புறப்படுத்தனா நாங்கள் வாழவுமான மனிதனே இஸ்லாம் தெரிந்தது எல்லாருடைய உள்ள பற்றியிலே இஸ்லாம் அல்லாயிரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே ஒரு மாற்றம் இஸ்லாத்த அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு தனித்துவம் நாம் கேட்கிற தலைமுக ஆதாரங்கள் சில கொள்கையிலே பொதுவாக நான் புரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் அதானுடைய சப்ஜெக்ட் எது அதான் இந்த அதானின் நேரம் செய்யும் காலத்துல பள்ளி பள்ளியை அழைந்தீங்கன்னா அப்படி நாங்கள்

கோயில என்ன செய்வாங்க அவங்க கடவுளை காணுறாங்க இந்த அண்ணாவுடைய நபுகளை நபியோட வந்து செல்றாங்க அது அதான் உலகம் அழியும் வரை அதே அதான் இது வந்து முக்கியமான ஒரு பகுதி

நபியவர்கள் இஸ்லாமோட இல்லைனாலும் இல்ல எங்களுக்கு டாபிக் ரிலேட்டிவாகவும் இஸ்லாமோட நபியவர்கள் நியூஸ் பயணம் இஸ்லாம் இஸ்லாம் பரவாயில்லை அவர் இல்லை முதல் அப்படி அறிந்தாலே தினத்தில்

நபியாக செய்த மாதிரி சகாபாக்கள் போன்ற அல்லா அந்த தீன முன் பையனாக விண்டோ எழுதி அந்த வேற எந்த ஒன்றும் இல்லை அதுதான் எங்களுக்கு வழிகாட்டுறது அந்த இருவரும் வழிகாட்டுகிற வெற்றியோடும் யார பாவத்தை மன்னியாளா குற்ற சுவைகளை மன்னிச்சு வளர்ச்சியாளா யாரா யாரா என் பாவத்தை மன்னிச்சியாளா யாரா உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ உதிச்சிருக்கிறாளா புறா நீங்கள பாவத்தை மன்னிச்சியாளா கட்டுவாரிகளை ரத்தங்களை இருக்கிறாளா